رجل خرج بنفسه وماله ثم لم يرجع بذلك بشيء அவ் கமா கால் அழகி சலாத்து வசலாம் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அளவிலா கருணையும் நிகரிலா கிருவியும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லா ரபுல் ஆலமீன் தன்னுடைய அடியானுடைய ஈமான் முழுமை பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அடியார்கள் உலகத்திலே வாழும் பொழுது நல்ல இரையச்சம் உள்ள வாழ்க்கை வாழ்ந்து மறுமையில் அவனை சந்திக்கும் பொழுது அப்பழுக்கற்ற பரிசுத்தவான்களாக பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்களாக தன்னுடைய இறை அருளையும் தன்னுடைய திருப்தியையும் பெற்றவர்களாக தன்னை சந்திக்க வேண்டும் என்பதற்காக உலகத்திலே மனிதனை பாவம் செய்யக்கூடியவனாகவும் தவறுகள் இழைக்கக்கூடியவனாகவும் ஆக்கி அந்த பாவங்களிலிருந்தும் குற்றம் குறைகளிலிருந்தும் தவறுகளிலிருந்தும் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளும் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதனுக்கு சொல்லிக் கொடுத்தான் ஏனென்றால் இவன் உலகத்திலே செய்த பாவங்களை உலகத்திலே மாய்த்து விட்டு தன்னிடத்திலே வர வேண்டும் உலகத்திலே செய்யக்கூடிய குற்றங்குறைகளை இவன் உலகத்திலேயே அழித்து தான் தன்னை சந்திக்க வேண்டும் உலகத்தில் இவன் இழைக்கக்கூடிய தவறுகளை உலகத்திலேயே அதற்கு பரிகாரம் தேடி நிலையில்தான் தன்னை சந்திக்க வேண்டும் இந்த அடியான் தன்னை வந்து சந்திக்கும் பொழுது அப்பழுக்கற்றவனாக பரிசுத்தமானவனாக மாசு மறுவற்றவனாக குற்றங்குறை அற்றவனாக தான் இந்த அடியான் மீது திருப்தி கொண்ட நிலையிலும் இந்த அடியான் தன் மீது திருப்தி கொண்ட நிலையிலும் இந்த அடியான் தன்னை சந்திக்க வேண்டும் என்பது அல்லாஹ் ரபுல் ஆலமினுடைய நாட்டம் என்பதனால் உலகத்திலே மனிதன் பாவங்கள் இழைக்கும் பொழுது தவறுகள் செய்யும் பொழுது குற்றம் குறைகள் செய்யும் பொழுது அந்த தவறுகளும் பாவங்களும் குற்றம் குறைகளும் உலகத்திலேயே அழிப்பதற்கான ஏற்பாடுகளையும் ரபுல் ஆலமின் செய்து கொடுத்து விட்டான் ஆனால் பாவங்கள் செய்வதில் மட்டும் குற்றம் குறைகளை இழைப்பதில் மட்டும் அல்லாஹ் ஏற்படுத்திய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நாம் ஏனென்றால் பாவங்கள் செய்வதற்குரிய வாய்ப்பையும் அல்லாஹ் தான் உலகத்தில் ஏற்படுத்தி கொடுத்தான் தவறுகள் செய்யக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் தான் இந்த மனித உலகத்தில் ஏற்படுத்தி கொடுத்தான் குற்றம் குறைகளை இழைப்பதற்கான வாய்ப்பையும் ரப்புலாலையும் தான் ஏற்படுத்தி கொடுத்தான் அதற்கான வசதிகளையும் அல்லாஹ் தான் செய்து கொடுத்தான் இந்த வா குற்றங்குறைகள் தவறுகள் பாவங்கள் இழைப்பதற்கான வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்த ஏற்படுத்தி கொடுத்த ரப்புலாலுமின் தான் அந்த குற்றங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் தௌபா செய்வதற்கான வசதியும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான் இதைத்தான் எம்பெருமானா சல்லாஹு அலைவசலம் சொன்னார்கள் குள்ளு பனி ஆதம் ஓன் ஆதமுடைய மக்கள் எல்லோருமே தவறு இழைக்கக்கூடியவர்கள் தான் ஆதமுடைய மக்கள் எல்லோருமே தவ தவறு செய்யக்கூடியவர்கள் தான் குற்றம் இழைக்கக்கூடியவர்கள் தான் குற்றமற்றவர் தவறற்றவர் பாவமற்றவர் மாசு மறுவற்றவர் என்று ஆதமுடைய மக்கள் யாருமே கிடையாது குள்ளு பணி ஆதம் ஆதமுடைய மக்கள் எல்லோருமே குற்றம் இழைக்கக்கூடியவர்கள் ஹைருல் ஹத்தாயி அந்த குற்றம் இழைப்பவர்களில் தவறு செய்யக்கூடியவர்களில் பாவம் இழைப்பவர்களில் சிறந்தவர்கள் நல்லவர்கள் யார் என்றால் அத்தவ்வாபியின் அல்லா ரபுல் ஆலமின் தௌபாவுக்கு கொடுத்த கொடுத்த வாய்ப்பையும் யார் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அல்லா ரபுல் ஆலின் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான என்ன வாய்ப்பை கொடுத்தானோ அந்த வாய்ப்பையும் யார் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் குற்றம் இழைக்கக்கூடியவர்களே சிறந்தவர்கள் நல்லவர்கள் என்று பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே ஆனால் வேதனை என்னவென்றால் பாவங்கள் செய்வதிலும் குற்றங்குறைகளை இழைப்பதிலும் தவறுகளை இழைப்பதிலும் அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நாம் தவறுகளை இழைப்பதிலே அல்லாஹ் ஏற்படுத்திய வசதிகளை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நாம் அதனால் சைத்தானுடைய சூழ்ச்சிகளுக்கு ஆட்படுத்தக்கூடிய நாம் தௌபா செய்வதற்கும் பாவங்கள் அழிப்பதற்கும் குற்றங்குறைகள் களைவதற்கும் அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பை எந்த அளவுக்கு பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதுதான் இங்கே நமக்கு முன்னால் உள்ள கேள்விக்குறி பாவங்கள் செய்வதற்கு அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறோம் குற்றங்குறையை இழைப்பதற்கு அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கின்றோம் குற்றங்களை தவறுகளை செய்வதற்கு அல்லாஹ் ஏற்படுத்திய வசதிகளை பயன்படுத்திக் கொள்கிறோம் ஆனால் செய்த குற்றங்களிலிருந்து மீள்வதற்காக செய்த பாவங்களிலிருந்து தௌபா செய்வதற்காக பாவ மீட்சி அடைவதற்காக ரபுலாலமின் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கூடிய அற்புதமான ஏற்பாடுகளை நம்மில் எத்தனை பேர் பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதுதான் சகோதரர்களை நமக்கு முன்னால் உள்ள கேள்வி இதற்காகத்தான் அல்லாஹ் சுபானோ தலா எம்பெருமான ரசுலை கரீம் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு இந்த உலகத்தில் தன்னுடைய படைப்புகளுக்கு தன்னுடைய மனிதர்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை ஏராளமான நியாமத்தில் அல்லா வாரி வழங்கினான் சின்ன சின்ன காரியங்களுக்கும் பெரிய நன்மைகளை அல்லா எழுதினான் பெரிய வாக்குறுதிகளை கொடுத்தான் சாதாரண சின்ன காரியமாக இருக்கும் அப்படியா இந்த சின்ன காரியத்தை செய்கிறாயா போ உன்னுடைய ஒரு வருடத்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன எவ்வளோ பெரிய நன்மை ஏதாவது சின்ன விஷயமா இருக்கட்டும் இருக்கும் அது நமக்கு பெரிய காரியமே அல்ல அதை செய்வது நமக்கு பெரிய சிரமமும் கிடையாது பெரிய சிரத்தை எடுக்க வேண்டிய விஷயம் இருக்காது சின்ன விஷயம்தான் ஆனால் அதை செய்துவிட்டு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி என்ன போ உன்னுடைய முன் சென்ற பாவங்கள் பின் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன சுபஹான் அல்லா ரப்புல் ஆலம் எவ்வளோ அற்புதமான வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றான் பாவங்களை செய்வதற்கும் குற்றங்களை இழைப்பதற்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய நாம் அல்லாஹ் கொடுத்த இந்த அருள் மழைகளை அல்லாஹ் கொடுத்த இந்த அருட்கொடையை நம்ம எத்தனை பேர் பயன்படுத்துகின்றோம் ரமலான்லே ரமதானுடைய சிறப்பே நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் தின வருட வருடம் கேள்விப்படுகின்றோம் ஆனால் இந்த ரமதானை எத்தனை பேர் பயன்படுத்துகின்றோம் குறிப்பாக ரமதானுடைய கடைசி பத்துகளிலே ஒற்றைப்படை இரவுகளிலே லைலத்தில் கதருடைய இரவுகளிலே ரப்பல் ஆலமின் அருள் மாறி வழங்குகின்றான் அருள் மழை மலக்கு மலக்குமார்கள் பூமிக்கு வருகிறார்கள் உங்களிடத்தில் அந்த முசாஃபா செய்கிறார்கள் ஹத்தா மத்தலாயில் ஃபஜர் ஃபஜர் உதயமாகும் வரை இரவு முழுவதும் மலக்குமார்கள் வானத்திற்கு பூமிக்கும் போய் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அடியானை பற்றிய ஒவ்வொரு ரிப்போர்ட்டையும் அல்லா இடத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் மலக்குமார்களுடைய தொடர்பு கிடைக்கிறது மலக்குமார்களுடைய முசாஃபா கிடைக்கிறது என்றெல்லாம் அல்லாவும் அல்லாட தூத அல்லா அலத்திலும் சொன்ன அந்த ஒற்றைப்படை இரவுகளை லைலத்தில் கதர் இரவுகளை நம்ம எத்தனை பேர் பயன்படுத்தினோம் பயன்படுத்துகின்றோம் எத்தனை பேர் சிறப்பை முக்கியத்துவம் எடுத்துக்கொள்கிறோம் பாவங்கள் செய்வதற்கான எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்கின்றோம் தவறுகள் இருப்பதற்கான எல்லா வசதியும் பயன்படுத்திக் கொள்கின்றோம் ஆனால் அந்த தவறுகள் இருந்தும் பாவங்கள் இருந்தும் மீள்வதற்கான தௌபா செய்வதற்கான அல்லாவுடைய அருளை பெறுவதற்கான அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பை நம்மில் பல பேர் பயன்படுத்திக் கொள்வதில்லை காரணம் என்ன இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வதும் இல்லை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவதும் இல்லை தெரிந்து கொண்டாலும் அதன்படி நடக்க வேண்டும் என்று ஆர்வம் இல்லை அருமை சகோதரர்களே எப்படி ரமதானுடைய கடைசி பத்து நாட்கள் மிக மிக முக்கியமான நாட்களோ மிக மிக சிறப்பான நாட்களோ அதே போன்று இன்னொரு பத்து நாட்களையும் ரபுல் ஆலமின் சிறப்புக்குரிய நாளாக நமக்கு கொடுத்திருக்கின்றான் மிக மிக சிறப்புக்குரிய நாளாக அதை ரபுல் ஆலமின் தன்னுடைய திருமலை சொல்கின்றான் ஒல் ஃபஜர் காலை நேரத்தின் மீ சத்தியமாக ஒலையாளின் அஷர் பத்து இரவுகள் மீ சத்தியமாக ஒல்வத்திரி வல்லைல் வல்வத்திரி வல்லைல் இதா எசர் ஒற்றைப்படையான இரட்டைப்படையான அனைத்து நாட்களிலுமே சத்தியமாக ரப்புல் ஆலமீன் என்று ரப்புல் ஆலமீன் திருமரலை சொல்கின்றான் சூரத்தில் ஃபஜ்ரிலே காலை நேரத்தில் ஃபஜர் நேரத்திலுமே சத்தியமாக ஒல் அஷர் பத்து இரவுகள் மீ சத்தியமாக பத்து இரவுகள் மீ சத்தியமாக என்று ரப்புல் ஆலமின் குறிப்பிடுகின்றானே எந்த பத்து இரவு ஒல்வத் ஒஷஃபை வல்வத்தர் ஒற்றைப்படையான இரட்டைப்படையான அத்தனை மீ சத்தியமாக என்று ரப்புல் ஆலம் குறிப்பிடுகிறானே எந்த ஒற்றைப்படை எந்த இரட்டைப்படை ஹதரத் அப்துல்லா இபின் அப்பாஸ் ரதி அல்லாஹுத்தலானு அவர்கள் இந்த ஆயத்திற்கு அழகான விளக்கம் சொல்கிறார்கள் ஒலையாளின் அஷர் என்று அல்லாஹ் குறிப்பிடுவது பத்து இரவுகள் என்று அல்லாஹ் குறிப்பிடுவது எப்படி ரமதானுடைய கடைசி பத்து இரவுகள் மிக மிக புனிதமான இரவுகளோ அந்த இரவுகள் வந்துவிட்டால் பெருமானா சல்லல்லா அலிசம் அவர்கள் லேலத்தில் கதலை தேடுவதற்காக பள்ளிவாசலிலேயே தவம் இருந்தார்களோ பள்ளிவாசலில் ஏத்திகாஃப் இருந்தார்களோ மிக மிக புண்ணியமாக புனிதமாக அந்த நாட்களையும் இரவுகளை கழித்தார்களோ அதே போன்று ரப்புலாலமின் சொல்லக்கூடிய ஒலையாளின் அஷர் பத்து இரவுகள் என்று அல்லாஹ் குறிப்பிடுவது துல் ஹஜ் மாதத்தினுடைய பத்து இரவுகள் என்று இப்ப அப்பாஸ் ரதி அல்லாஹத்தின குறிப்பிடுகின்றார்கள் துல் ஹஜ் மாதத்தினர் பத்து இரவுகள் அப்படி என்ன அந்த இரவுகளுக்கு சிறப்பு எம்பெருமானா சல்லாஹூ அலைவசல்லம் சொன்னார்கள் சஹில் புகாரில் வரக்கூடிய அதிசிலே மாமின் ஐயாமின் அல் அமலு அமலு சாலி ஹஃபீஹா அஹப் இலல்லா உலக ஒரு வருடத்தில் உள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உள்ள எந்த நாட்களும் எந்த நாட்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உள்ள அல்லது ஒரு வருடத்தில் உள்ள எந்த ஒரு நாளும் அந்த நாளிலே நல்ல அமல் செய்வது அல்லாவுக்கு பிடித்தமானதில்லை எதை விட மின் ஹாதியில் ஐயாம் இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை காட்டிலும் ஒரு மனிதன் வாழ்க்கை முழுவதும் செய்யக்கூடிய நல்ல அமல்களிலே எந்த அமலும் அல்லாவுக்கு பிடித்தமானதில்லை எதை விட இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விட அல்லாவுக்கு பிடித்தமான அமல் வேறு எந்த நாளிலும் செய்யக்கூடிய அமலும் கிடையாது என்று பெருமானா சல்லல்லா அலிசம் சொன்னார்கள் எந்த பத்து நாட்கள் துல்ஹஜ் மாதத்தினை முதல் பத்து நாட்கள் துல்ஹஜ் பிறை தெரிந்ததிலிருந்து இன்ஷா வரக்கூடிய புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை துல்ஹஜ் பிறை பிறக்கின்றது அந்த துல்ஹஜ் பிறை பார்த்ததிலிருந்து பெருநாள் வரை ஹஜ் பெருநாள் வரை இந்த பத்து நாட்களில் அடியான் செய்யக்கூடிய எந்த இபாதத்தும் எந்த அமலும் மிக மிக உயர்வானது அவன் வாழ்க்கையின் மற்ற நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விட அவன் வாழ்க்கையில் பிற நாட்களில் செய்யக்கூடிய எல்லா அமல்களை காட்டிலும் இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமல் தான் அல்லாவுக்கு மிக மிக விருப்பமானது என்று பெருமானா சல்லல்லா அலிசம் சொன்னார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் அப்படின்றால் யாரை சொல்லலாம் இந்த பத்து நாட்களிலே மனுஷன் எவ்வளோ நல்ல அமல் செய்வான் எவ்வளோ நல்ல சதக்கா செய்வார் தர்மம் செய்வார் தொழுவார் த நஃபில் ரோம்பு வைப்பார் நஃபிலான ஹைராத்துகள் செய்வார் எவ்வளோ நல்லமல் செய்வார் ஆனால் மற்ற நாட்களில் இந்த நாளை விட மற்ற நாட்களில் அல்லாவுக்கு மிக மிக விருப்பமான மிக மிக உன்னதமான தன்னுடைய உயிரையே அல்லாவுடைய பாதையில் தியாகம் செய்யக்கூடிய ஒரு ஜிஹாதை ஒரு அடியான் செய்வான் சஹாபாக்கள் கேட்டார்கள் இந்த பத்து நாட்களிலே சாதாரண அமல்கள் செய்வார்கள் நஃபிலான நோன்பு வைப்பார் நஃபிலான தொழுகையில் தொழுவார் நிறைய சதக்காக செய்வார் தர்மங்கள் செய்வார் இந்த பத்து நாட்களில் இதல்லாத மற்ற நாட்களிலே வேறொரு அடியான் அல்லாவுடைய பாதையில் தன் உயிரை பணயம் வைக்கக்கூடிய ஜிஹாதை செய்வானேனால் ஒலல் ஜிஹாது ஃபி இல்லா அந்த ஜிஹாதை விடவுமா இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமல் சிறப்பானது சஹாபாக்கள் கேட்டார்கள் பெருமானா தான் பளிச்சென்று சொன்னார்கள் ஒழல் ஜிஹாது ஃபி இல்லா அவர் மற்ற நாட்களில் செய்யக்கூடிய அல்லாவுடைய பாதையில் செய்யக்கூடிய ஜிஹாதாக இருந்தாலும் சரி அதை விட இந்த பத்து நாட்கள் செய்யக்கூடிய இபாதத்தில் சிறந்தது என்று சொல்லிவிட்டு ஒரே ஒரு எக்ஸப்ஷன் சொன்னார்கள் ஒரே ஒரு விதிவிலக்கு மட்டும் சொன்னார்கள் இல்லா ரஜுலுன் ஹரஜஃபி சபீர் இல்லா பி நப்சிஹி வ மாலிஹி சும்மல எர்ஜா பி ஷெய்யமின் தாலிக் ஒரு அடியான் அல்லாவுடைய பாதையில் புறப்படுகின்றார் தன்னுடைய பொருளை எடுத்துக்கொண்டு தன்னுடைய உடலை எடுத்துக்கொண்டு தன்னுடைய உடலாலும் பொருளாலும் அல்லாவுடைய பாதையில் ஜிஹாதுக்கு புறப்படுகின்றார் புறப்பட்டு சென்றவர் உடலும் திரும்பவில்லை உயிரும் திரும்பவில்லை பொருளும் திரும்பவில்லை என்றால் அப்படிப்பட்ட ஷஹீதை தவிர அது மட்டும் இதற்கு ஈடாகாது இந்த பத்து நாட்கள் செய்யக்கூடிய விவாதத்துகள் ஷஹாதத்துக்கு மட்டும் ஈடாகாது மற்ற எல்லா அமல்களை விட இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் தான் மிக உயர்வானது என்று எம்பெருமான சல்லல்லா அலட்சம் சொன்னார்கள் சஹேல் புகாரிலே இந்த ஹதீஸ் ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அருமைக்குரியவர்களே சாதாரண விஷயங்கள் தான் துல்ஹாஜி பிறகு ஒன்றிலிருந்து பத்து வரை பத்து நாட்கள் இதில் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் நாம் தொழக்கூடிய தகஜ் தொழுகைகள் நம்முடைய நஃபிலான வணக்கங்கள் எந்த அளவுக்கு என்றால் இமாம் சியூத் ரஹமத்துல்லாலை போன்ற அபுபக்கர் ஜசாயிர் ரஹமத்துல்லாலை போன்ற சிறந்த அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த ஒன்பது நாட்களுமே துல்ஹாஜி பிறை பிறந்ததிலிருந்து ஒன்பது நாட்கள் வரை நோன்பு வைப்பது முஸ்தகம் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்றால் இந்த நாட்களில் எந்த இபாசிதானம் அல்லாவுக்கு விருப்பமானது நஃபிலான நோன் பொய்யுங்கள் நஃபிலான சதக்காக செய்யுங்கள் நஃபிலான அமல்கள் செய்யுங்கள் அல்லாவிடத்தில் அதிகம் அதிகமாக தொழுங்கள் அதிகம் அதிகமாக துவா செய்யுங்கள் அல்லாவுடைய பள்ளிவாசலில் அதிகமாக நேரத்தை கழியுங்கள் இரவுகளை அதிகமாக விழுத்திருந்து இபா செய்யுங்கள் இந்த பத்து நாட்கள் செய்யக்கூடிய எந்த இபாதத்தாக இருந்தாலும் சிறிய பெரிய இபாதத்துகளாக இருந்தாலும் அல்லாவுக்கு மிக மிக விருப்பமானது எந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கை முழுவதும் மற்ற நாட்களில் செய்யும் இபாதத்தை விட இந்த இபாதத்தை அல்லாவுக்கு விருப்பமானது அருமைக்குரியவர்களே எப்பொழுது எப்பொழுது நாம் பாவங்கள் செய்து குற்றம் குறைகள் செய்து தவறுகள் செய்து தௌபாவுக்கு மேல் தௌபா செய்து பாவங்கள் மேல் பாவங்கள் செய்து தௌபா செய்கிறோம் மீண்டும் பாவங்கள் செய்கிறோம் தௌபா செய்கிறோம் மீண்டும் பாவம் செய்கிறோம் இப்படி திமிரெடுத்து போய் பாவம் செய்து பாவம் செய்து அல்லாவுடைய கோபத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் இந்த பத்து நாட்களில் அல்லாவுடைய ரசூல் சல்லல்லான்னு சொல்லித்தரக்கூடிய நல்ல இபாகத்துகளை நல்ல அமல்களை செய்வோமினால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாவுடைய கோபத்தை அணைத்து அல்லாவுடைய கோபத்தை தனித்து நிச்சயமாக அல்லாவுடைய முகப்பத்தையும் அல்லாவுடைய பிரியத்தையும் பெறுவதற்கு இந்த பத்து நாட்களுடைய இபாகத்துகள் காரணமாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது அந்த அளவுக்கு ரசூலுல்லாய் சல்லல்லாஹும் வலியுறுத்தி சொன்னார்கள் இதைத்தான் ரபுல்லால் சொல்கின்றான் பத்து இரவுகள் மீ சத்தியமாக பத்து இரவுகள் மீ சத்தியமாக ஒஷஃபை வல்வத்தர் ஒற்றைப்படையான இரட்டைப்படையான அத்தனை நாட்கள் சத்தியமாக ஏன் ரமதானிலே கடைசி பத்து இரவுகளிலே ஒற்றைப்படைக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கடைசி பத்து நாட்களே ஒற்றைப்படைகளில் எழுத்துல் கதிரை தெரிகொள்ள பெருமான சொல்லலாம் சொன்னார்கள் அதே போன்று இந்த ஏரியில் ஒற்றைப்படை இரட்டைப்படை வித்தியாசம் கிடையாது ஒஷஃபை வல்வத்தர் ஒல்லையில் இதா எசர் ஒற்றைப்படையான இரட்டைப்படையான அனைத்து நாட்களிலும் அத்தனை இரவுகளிலும் மீது சத்தியமாக ரப்புல் ஆலமீன் இப்படி பத்து இரவுகளை குறிப்பிட்டு அதில் ஒற்றைப்படை இரட்டைப்படை என்று குறிப்பிடுவது இந்த இரவுகளுடைய இந்த நாட்களுடைய முக்கியத்துவத்தை குறிப்பிடுவதற்காக என்று ஹதரத் அப்துல்லா இபின் அப்பாஸ் ரதி அல்லா குறிப்பிடுகிறார்கள் இன்னும் ஒரு ஆயத்தில் ஹதரத் அப்துல்லா இபின் அப்பாஸ் சொல்கிறார்கள் ஒஷஃபை வல்வத்தர் ஒற்றைப்படை இரட்டைப்படை என்று அல்லாஹ் குறிப்பிடுவது ஒற்றைப்படை மீ சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்வது அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஒன்பதாவது பிறை அரஃபா தினத்தன்று அன்றைய தினத்துடைய இரவு ஒற்றைப்படை என்று குறிப்பிடுகின்றான் இரட்டைப்படை என்று சொல்வது பத்தாவது நாளான ஈதில் அல்லஹா என்று சொல்லக்கூடிய பெருநாள் நாளுடைய அந்த இரவு மீது அல்லாஹ் சத்தியமிடுகின்றான் ஆகவே எப்படி பார்த்தாலும் இந்த பத்து இரவுகளும் மிக மிக பத்து நாட்களும் பத்து இரவுகளும் அல்லாவுக்கு மிக மிக விருப்பமான நாட்கள் அல்லாவுடைய அருளுக்குரிய நாட்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த பத்து நாட்களிலே நாம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமான அமல்கள் செய்வோம் இபாதத்துகள் செய்வோம் சதக்காக செய்வோம் குறைந்தபட்சம் நேற்று வைப்போம் ரபுல்லாலுமே இந்த பத்து இரவுகளிலாவது எங்களுக்கு தகஜு தொழக்கூடிய வாய்ப்பு கூடிய அல்லா இரவில் வெளித்திருந்து உன்னை வணங்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லா என்று அல்லாவிடத்தில் கேட்போம் நீயத்து வைப்போம் இந்த பத்து நாட்கள் அதிகம் அதிகமாக சதக்காக்களும் ஹைராத்துகளும் செய்வோம் எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக இந்த பத்து இரவுகளிலே பத்தாவது நாள் நாம் செய்யக்கூடிய யவுமு நகர் என்று சொல்லக்கூடிய அந்த குர்பானி அறுப்பதற்குரிய நாள் பிராணிகளை அறுக்கக்கூடிய நாள் அந்த நாள் அல்லாவுக்கு எவ்வளோ விருப்பமானது என்றால் இதையும் பெருமானா சல்லல்லா சொன்னார்கள் அந்த நாளிலே அந்த பத்தாவது நாளிலே நீங்கள் பெருநாள் தொழுவீர்கள் அன்றைய தினம் ஃபஜிர் தொழுவீர்கள் ஐவேலை தொழுவை தொழுவீர்கள் இன்னும் அல்லா இடத்துல அதிகமாக தக்குவீர் சொல்வீர்கள் பெருநாள் தினத்தன்று புத்தாடை அணிவீர்கள் ஏழைகளுக்கு சதக்கா செய்வீர்கள் தான தர்மம் செய்வீர்கள் இவை எல்லாவற்றையும் விட அன்றைய நாளில் செய்யக்கூடிய மிகப்பெரிய இபாதத் இராக்கத்து தம் ரத்தத்தை ஓட்டுதல் என்ற அந்த குர்பானி தான் அல்லாவுக்கு மிக மிக விருப்பமான இபாதத் என்று பெருமான சல்லல்லா சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கி குர்பானிங்கிறது என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு நம்மள்கிட்ட எங்கே ஹசரத் ஆடு விலை ஏறிக்கிட்டே போகுது தாறுமாறா ஐயாயிரண்டா ஆறாயிரண்டா எட்டாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் தாண்டி போயிட்டு இருக்குது அவ்வளோலாம் நம்மளால் முடியாது என்று நம்ம பல பேர் குர்பானி நிறுத்தி விடுகின்றோம் இன்னும் சில பேர் என்ன செய்கிறோம் என்றால் குர்பானியா அது எங்கள் ஏற்ற விட்டு ஆஜியாருக்கும் பக்கத்து விட்டு ஆஜியாக இருந்தால் கடமை எனக்கு கடமை இல்லை எப்படி சக்காத்துறை விஷயத்தில் நான் பெரிய பெரிய பணக்காரர்கள் நாலு பங்களா எட்டு கார் வச்சிருக்க தான் சக்காத்து கடமை எனக்கெல்லாம் சக்காத்து கடமை இல்லை என்று நம்மை நாமே ஒதுக்கிக் கொள்கின்றோமோ அதுபோன்று குர்பானியோட விஷயத்தில் நம்மை நாமே ஒதுக்கிக் கொள்கிறோம் எனக்கெல்லாம் குர்பானி கடமை இல்லை என்று தவறு சகோதரர்களே நீங்கள் பெருநாள் தினத்தன்று ஒரு குர்பானி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருந்தால் குர்பானி என்பது ஒரு ஆடாக கொடுத்தாலும் சரி அல்லது ஒரு மாட்டிலோ ஒரு ஒட்டகத்திலோ கூட்டாக சேர்ந்து கொண்டாலும் சரி எப்படி செய்தாலும் உங்களுடைய கடமை நிறைவேறிவிடும் ஆக ஆடு கொடுத்தாதான் குர்பானி நிறைவேறும் மாட்டில் ஏழு பேராக சேர்ந்த குர்பானி நிறைவேறாது ஒட்டகத்தில் ஏழு பேராக சேர்ந்த குர்பானி நிறைவேறாது என்பதெல்லாம் கிடையாது எம்பெருமானா சல்லல்லா சொல்கிறார்கள் மாட்டிலும் ஒட்டகத்திலும் ஏழு பேர் கூட்டாக சேர்ந்து குர்பானி கொடுக்கலாம் என்று எம்பெருமானா சல்லல்லா அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் எதனால் இது போன்ற ஆடுகள் தாறுமாறாக விலை ஏறும் பொழுது ஆடுகள் கிடைக்காமல் ஆகும் பொழுது ஆடுகள் டிமாண்ட் ஆகும் பொழுது இந்த குர்பானி என்ற இபாதத் கூடாது ஆடுகள் கிடைக்கவில்லை ஆடுகள் விலையேறிவிட்டன அதனால் குர்பானி இல்லை என்ற நிலை வந்துவிடக் கூடாது என்பதற்காக எம்பெருமானா சல்லல்லா அலுத்தலாம் ஒரு அற்புதமான வழியை சொன்னார்கள் ஒரு மாட்டை வாங்கி ஏழு பேர் அதில் பங்கு சேர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் இன்றைக்கு ஏழு பேர் பங்கு சேர்வது என்பது ஒரு வாட்டிலே ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கெல்லாம் இன்று இப்போ பங்கு போடுகிறார்கள் ஆகவே குர்பானி கொடுக்கும் தினத்தன்று பெருநாள் தினத்தன்று அல்லது அதற்கு முந்தைய தினத்தன்று யார் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பதற்கு சக்தி பெற்றவரோ அவருக்கு குர்பானி கடமை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் பத்து ஆடு வாங்கி கொடுக்குறது தான் பத்து பங்களா வச்சிருக்கிறது தான் எட்டு கார் வச்சிருக்கிறது தான் நாலு கடை வச்சிருக்கிறது தான் குர்பானி கடமை தப்பாக நினச்சிக்காதீங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவழிக்கும் சக்தி உங்களுக்கு இருந்தால் ஒரு நூறுரூபா இரநூறுபா முன்ன பின்ன இருக்கலாம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருந்தால் உங்களுக்கு குர்பானி வாஜிபாகிவிட்டது எம்பெருமானா சல்லாஹூ அலைவசல்லம் சொன்னார்கள் இந்த குர்பானியுடைய இன்னும் விரிவான விளக்கமான சட்டங்களை இன்ஷால்லா அடுத்த வாரம் தெளிவாக சொல்கிறேன் குர்பானுடைய சட்டங்கள் என்ன அதனுடைய தோளுடைய சட்டம் என்ன கரியுடைய சட்டம் என்ன எப்படிப்பட்ட ஆடுகள் வாங்க வேண்டும் அந்த விவரங்களும் இன்ஷால்லா அடுத்த வாரம் சொல்கின்றேன் எம்பெருமானா சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் குர்பானியை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள் சஹாபாக்கள் இடத்துல இந்த நாளிலே அல்லாவுக்கு பிடித்தமான அமல் இந்த குர்பானி என்று சொல்லவுடன் சஹாபாக்கள் கேட்டார்கள் உமா சபபுகா யார சொல்லல்லா யார சொல்லலாம் அந்த ஆட்டை அறுத்து குர்பானி கொடுப்பதனுடைய காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது எம்பெருமானா சல்லல்லா பதிலளித்தார்கள் ஆதிகி சுன்னத்தும் மின் சுனனி அபிக்கும் இப்ராஹிம் இது உங்கள் உங்களுடைய நபி உங்களுடைய தந்தை இப்ராஹிமுடைய வழிமுறை என்று சொன்னார்கள் நம்முடைய தந்தை இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய வழிமுறை இது அவர்களுடைய நடைமுறை அதனை பின்பற்றுங்கள் அதனை செய்யுங்கள் என்று வலியுறுத்தினார்கள் அருமை சகோதரர்களே இப்ராஹிம் அலி சலாத்து வலாம் அவருடைய வழிமுறையாக அல்லாஹ் இந்த குர்பானியை இந்த உம்மத்தினருக்கு கடமையாக்கிய காரணம் என்ன தெரியுமா இப்ராஹிம் அலி குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் அது ஒரு தியாக குடும்பம் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும் ஒட்டுமொத்தமே தியாக குடும்பம் மனைவி செய்த தியாகங்கள் மக்காவிலே போய் பாருங்கள் அவர்களுடைய ஒவ்வொரு அடையாளமும் இன்று லட்சக்கணக்கான கோடானு கணக்கான ஹாஜிகளுக்கு கிரியையாக பில்கிரிமாக நற்செயலாக மாற்றிவிட்டு விட்டது அனை ஹாஜிராமையார் தன்னுடைய குழந்தைக்காக தண்ணீர் தேடி ஓடியது இங்கும் அங்கு ஓடியது அதை ஹாஜிகளுக்கு அல்லாஹ் கடமையாக்கி விட்டான் அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாமும் சேர்ந்து கட்டி அந்த காபத்துல்லா இன்று உலகத்திற்கே இஸ்லாத்திற்கே ஈவானுக்கே ஒரு அடையாள சின்னமாக காபத்துல்லாவை அல்லாஹ் ஆக்கிவிட்டான் அவர்கள் ஏறி நின்று காபத்துல்லாவை கட்டி அந்த கல்லுக்கு ஒரு புனிதத்தை கொடுத்து பத்தகைதோமி மகாம் இப்ராஹிம் முசல்லா இப்ராஹிம் ஏறி நின்ற அந்த கல்லை நீங்கள் தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் முசல்லாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு தவாப் செய்த பிறகு அந்த கல்லுக்கு பக்கத்தில் இன்று தொழுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டார் இப்ராஹிம் அலி இஸ்லாத்திரி அருமை பிள்ளை பச்சிலம் குழந்தையாக இருக்கும் பொழுது தண்ணீர் தேடி ஒரு நேரத்தில் அவருடைய காலடியிலிருந்து ஒரு ஒரு ஊற்றை அல்லாஹ் கிளம்ப வைத்தார் அது கியாமத்தினால் வரை அந்த ஊற்றை ஒரு புனித நீராக அல்லாஹ் ஆக்கிவிட்டான் சம்சம் கிணறாக இப்படி மக்கா முழுவதுமே மக்காவிலுள்ள அத்தாட்சிகள் அனைத்துமே ஹதரத் இப்ராஹிம் அலிஸ்லாம் அன்னை ஹாஜரா அலிஸ்லாம் ஹதரத் இஸ்மாயில் அலிஸ்லாம் இந்த ஒரு குடும்பத்தை சுற்றி சுற்றி வரக்கூடிய தியாக சின்னங்கள் அவையெல்லாம் ஒரு தியாக குடும்பத்தை சுற்றி வரக்கூடிய தியாக சின்னங்கள் ஒரு குடும்பத்தையே ரபுல்லாலுவின் தியாக குடும்பமாக ஆக்கி அந்த குடும்பத்தினுடைய முத்தாய்ப்பு தான் அந்த தியாகத்தின் முத்தாய்ப்பு தான் ரபுல் ஆலமீன் ஹதரத் இப்ராஹிம் அலிஸ்லாத்துக்கு கனவிலே காட்டுகின்றான் அந்த கனவை பற்றி தன்னுடைய மகனிடத்திலே சிறுவனாக இருக்கிற மகனிடத்திலே பிரஸ்தாபிக்கின்றார்கள் யா யா புனைய இன்னி அராக்கஃபில் மனாமி அன்னி அதுபாஹுக் என்னுடைய மகனே உன்னை அறுத்து பலியிடுவதை போன்று கனவு கண்டேன் ஃபல்லூர் மாதா தரா இதை பற்றி உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்ன கேட்கிறார்கள் ஒரு தந்தை தன்னுடைய சிறுவனிடத்திலே சிறு வயது பிள்ளையிடத்திலே ஒரு ஐந்து வயது ஆறு வயது இவனு கசீர் அமுத்துலா சொன்னார்கள் அப்பொழுது ஐந்து வயது வயது இருக்கலாம் இப்ரா இஸ்மாயில் அலிஸ்லாத்துக்கு என்று குறிப்பிடுகிறார்கள் இன்னும் சில தப்சீர்கள் ஏழு வயது இருக்கலாம் என்று குறிப்பிடுகிறார்கள் ஆக ஐந்திலிருந்து ஏழு வயதுக்குட்பட்ட ஒரு சிறுவனிடத்திலே ஒரு தந்தை ஆலோசனை செய்கிறார் எதற்காக உன்னை அறுத்து பலியிடப் போகிறேன் இதை பற்றி என்னுடைய அபிப்பிராயம் என்ன சுபஹானல்லா இதை பற்றி என்னுடைய அபிப்பிராயம் என்ன அதாவது இஸ்மாயில் இஸ்லாம் தன்னை தந்தை அறுத்து வெளியிட பொருளாளர் அறுத்து கொண்டு ஓடவில்லை அவர்கள் பயந்து அழவில்லை யா அபத்தி ஃபயல் மாத்தாரா யார் அபத்தி ஃபயல் மாத்த உமர் ச இன்ஷா அல்லா மின சாபிரின் அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுகின்றான் தந்தைக்கும் மகனுக்கும் நடந்த உரையாடலை கியாமத்து நாள் வரை வரக்கூடிய மக்கள் தங்கள் தியாகத்திற்கு முன்னுதாரணமாக தன்னுடைய தியாகத்தின் அடையாளமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ரபுல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே ஒரு தந்தையும் மகனும் பேசிய பேச்சுக்களை அப்படியே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் யாபத்தி ஃபால்மா தோமர் சார் தஜினி இன்ஷா அல்லா என சாபிரீர் என்னுடைய தந்தையே உங்களுக்கு என்ன கட்டளை இடப்பட்டதோ அந்த கட்டளை நிறைவேற்றுங்கள் நிச்சயமா இன்ஷா அல்லா என்னை பொறுமைசாலியாக நீங்கள் பார்ப்பீர்கள் நீங்கள் அறுப்பு நீங்கள் அறுக்கக்கூடிய அறுப்பை தலைவணங்கி இருக்கக்கூடிய பொறுமைசாலியாக என்னை பார்ப்பீர்கள் தலை சாய்த்து ஏற்றுக்கொள்ளும் உங்களுடைய கடமையை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள் ரப்புல் ஆலமின் அதற்கு பிறகுதான் அறுப்பதற்கு தயாரான நேரத்தில் இந்த வரலாறு தெரிந்த வரலாறுகள் அருமை சகோதரே அந்த தியாகத்தை நினைவுபடுத்தும் விதமாகத்தான் எம்பெருமானா சல்லல்லா சொன்னார்கள் ஆதிகி சுன்னத்தும் என் சுனனி அபீக்கும் இப்ராஹிம் இது உங்களுடைய தந்தை இப்ராஹிமுடைய நடைமுறைகளில் ஒன்று ஆகவே ஆடு அறுப்பதாக இருந்தாலும் மாடு அறுப்பதாக இருந்தாலும் சகோதரர்களே ஏதோ ஒரு கடமைக்கு பணத்தை கட்டிட்டோம் ஏதோ ஒரு கடமை குர்பானி கொடுத்துட்டோம் ஒரு ஆட்டை கொடுத்துட்டோம் என்று இல்லாமல் அறுக்கும் பொழுது நம்முடைய கையால் அறுக்க வேண்டும் முடிந்தவரை அறுப்பதற்கு முன்பாக நாம் எந்த பிராணியை அறுக்கின்றோமோ ஆட்டையோ மாட்டையோ குறைந்தபட்சம் ஒரு வருடமாவது அதை வளர்க்க வேண்டும் அல்ல ஒரு மாதமாவது அதை வளர்க்க வேண்டும் மெட்ராஸ் மாதிரி சிட்டிகளில் எங்கெங்கே வீடுகளில் ஆடு வளர்க்குறது குறைஞ்சது ரெண்டு மூணு நாளைக்கே அது வளருங்க அதோடு கொஞ்சம் பழகுங்க அது உங்களை பார்த்தால் ஆ நமக்கு இலைதலை போட வருகிறார் என்று அன்போடு மே என்று தன்னுடைய சப்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு உறவை உங்களுக்கும் அந்த ஆட்டுக்கும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அதற்கு பிறகு அந்த ஆட்டை அருங்கள் உங்களுக்குள் இனம் பிரியாத ஒரு பாசம் உணர்வதை நீங்கள் உணர்வீர்கள் பாசம் ஏற்படுவதை இதைத்தான் அதற்கு இப்ராஹிம் அலிஸ்லாம் கற்றுக் கொடுத்தார்கள் ஏதோ ஒரு கடமைக்கு ஒரு ஆட்ட அர்த்தம் ஆட்ட அர்த்தம் இல்லை அதோடு பழகி அதோடு ஒரு அன்பை ஏற்படுத்தி ஒரு ஆடு ஒரு ஐந்தறி உள்ள ஆடு நம்மை பார்த்தவுடன் நம்முடைய முதலாளி வந்து விட்டார் நம்முடைய எஜமான் வந்து விட்டார் நமக்கு தினந்தோறும் இவர் தான் உணவு கொடுப்பவர் என்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி நமக்கு அதன் மீது ஒரு பாசத்தை ஏற்படுத்தி அந்த பாசத்து நேரத்திலே யாழ்லா உனக்காக பாசம் வைத்த இந்த பிராணியை உனக்காக அறுக்கிறேன் ரப்புல் ஆலமீனே என்ற எண்ணத்தோடு அறுப்பது இருக்கின்றது இந்த எண்ணத்தை தான் ரப்புல் ஆலமீன் கபூல் செய்கின்றான் தியாகம் என்று குறிப்பிடுகின்றான் அதனால தான் இதற்கு உலோஹியா என்று பெயர் குர்பானி என்று பெயர் தியாகம் அந்த தியாக உணர்வோடு அருங்கள் என்று பெருமான சல்லல்லா அலிசம் சொன்னார்கள் ஆக ஆடு அறுப்பதாக இருந்தாலும் மாடு அறுப்பதாக இருந்தாலும் சகோதரர்களே நாமவே அறுக்க வேண்டும் மோதினாரை கூப்பிடு கசாயை கூப்பிடு அவர் தான் இருக்கட்டும் உரிப்பதை வெட்டுவது அவர் உரித்து விட்டு போகட்டும் அறுப்பது ரத்தத்தை ஓட்டுவது என்பது ஒவ்வொரு மனிதரும் அவருடைய கையால் அறுப்பதுதான் மிக மிக ஏற்றமானது அதிலும் சிறந்தது அந்த பிராணிக்கும் நமக்கும் ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு ஒரு பாசத்தை ஏற்படுத்தி கொண்டு அதற்கு பிறகு அறுப்பதுதான் மிக மிக விசுவாசமானது அல்லாவுக்கு பிரியமானது இதைத்தான் பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அழகா சொன்னார்கள் குர்பானி கொடுப்பது என்பது பெருநாள் தொழுகை முடிந்த பிறகு குர்பானி கொடுங்கள் அது மட்டுமல்ல அந்த குர்பானி இறைச்சியை சகோதரர்களே சில பேர் பார்க்குறோம் ஒரு ஆட்டை அர்த்தம் பத்து கிலோ கறி ஏன் வீணாக்குவானே அழகாக இருக்கவே இருக்கும் அழகான ஃப்ரிட்ஜு வச்சு ஒரு மாதத்துக்கு சாப்பிடுவோம் என்று சாப்பிடுவது அல்ல அதை முடிந்தவரை ஏழைகளுக்கும் உறவினர்களுக்கும் பங்கிட வேண்டும் அதிகமாக ஏழைகளுக்கு பங்கு உறவினர்களுக்கு பங்கிட வேண்டும் இந்த குர்பானி கிரேஷன் நோக்கமே வந்து அது ஏழைகளுக்கு பயன்பட வேண்டும் வறியவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக தான் இன்னைக்கு அரபு நாடுகளை பார்க்கின்றோம் நௌதுபில்லா அப்படியே ஆடுகளை அறுத்து உண்பதற்கு ஆள் இல்லாமல் வாங்குவதற்கு ஆள் இல்லாமல் அப்படியே கூட முழு முழு ஆடாக குப்பை தொட்டியில் போடுவதை பார்க்கின்றோம் இது அல்லாவுக்கு பிடித்தமானதல்ல அறுக்கக்கூடிய இறைச்சியை அறுக்கக்கூடிய மாமிசத்தை நாம் ஏழைகளுக்கும் உறவினர்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் பங்கிட்டு கொடுக்க வேண்டும் இதனால் தான் பெருமானா சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்திலே குர்பானி கறியை மூன்று நாட்களுக்கு மேல் சேமித்து வைப்பது ரசூல்லா தடை செய்தார்கள் மூணு நாளைக்கு மேலே குர்பானி கறியை சேமித்து வைக்காதீங்க கபாப் போட்டோ உப்பு கண்டம் போட்டோ ஃப்ரிட்ஜில் வச்சோ மூணு நாளைக்கு மேலே சேவிக்காதீங்க என்று பெருமானாசன் தடை செய்தார்கள் ஏன்னா ஆரம்ப காலத்தில் கடுமையான வறுமை இருந்தது சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஏழ்மை குடிகொண்டிருந்தது அதனால் நீங்களே சேமித்து வச்சுக்காதீங்க ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கு கொடுங்க என்று சொன்னார்கள் எப்பொழுது சஹாபாக்களுக்கு மத்தியில் ரப்புல் ஆலமின் செல்வத்தை திறந்து விட்டானோ உலக செல்வங்கள் எல்லாம் நிறைய வந்ததோ வறுமையும் ஏழ்மையும் அவங்ககிட்ட அகன்றதோ அதற்கு பிறகு பெருமானா சல்லல்லா சொன்னார்கள் நீங்களே அதை பாடமிட்டு பயன்படுத்திக் கொள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எத்தனை நாட்களுக்கு வேணாலும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அனுமதி கொடுத்தார்கள் ஆக குர்பானி இறைச்சியினுடைய நோக்கமே அது ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் பயன்படுத்தப்பட வேண்டும் உறவினர்களுக்கு சொந்தங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் ஆகவே அந்த குர்பானிய சகோதரர்களே நம்மால் முடிந்த அளவுக்கு அதிகமாக கொடுங்கள் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆட்டை அறுத்தால் போதுமானது அதற்கு அபு அய்யபுல் அன்சாரி ரதி அல்லாஹத்தன் அறிவிக்கக்கூடிய அதீஸ் திரு ஜாமிய திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு குர்பானி ஒரு குடு ஒரு ஆட்டிற்கு பெருமானா சல்லல்லாஸ் காலத்திலே ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆட்டை தான் அறுத்தோம் என்று சொன்னார்கள் ஆகவே ஒட்டுமொத்த குடும்பத்தின் சார்பாக ஒரு ஆடு அறுத்தாலும் போதுமானது ஆனால் அதற்கு மேல் அறுக்கவே கூடாது அதற்கு மேல் அறுப்பது பெரும் பாவம் பெரும் தடை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எந்த அளவுக்கு அதிகமாக அறுத்து எந்த அளவுக்கு ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் உறவினர் கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு மறுமையில் நன்மை கிடைக்கும் அந்த அளவுக்கு சவாபு கிடைக்கும் இறந்தவர்களுக்காக பெற்றோர்களுக்காக ஆட்டை அறுத்து குர்பானி கொடுக்கலாமா தாராளமாக செய்யுங்கள் இறந்தவர்களுக்கு நன்மை கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும் மறுமையிலே உங்களுடைய உறவினர்களுக்காக செய்யுங்கள் நண்பர்களுக்காக செய்யுங்கள் நீங்கள் உயிரோடு கூட பெற்றோருக்காக செய்யுங்கள் தாய் தந்தையருக்காக செய்யுங்கள் ஏன் உங்களுடைய பிள்ளைகளுக்காக கூட குர்பானி கொடுங்கள் ஒரு குடும்பத்தின் சார்பாக ஒரு ஆடு போதுமானதுதான் ஆனால் அதற்கு மேல் அறுக்கக்கூடாது என்று எந்த சத்தம் கிடையாது லொகர் தொலகை நான்கு ரக்காத்து தான் பரந்து அதற்கு மேல் முன்னும் பின்னும் சுண்ண தொழலாமா இல்லையா நஃபில் எவ்வளவான தொழலாமா இல்லையா ஹஜ் என்பது வாழ்க்கையில் ஒரு முறைதான் கடமை அதற்கு பிறகு ஹஜ்ஜை செய்யக்கூடாது என்று பெருமானசன் தடை செய்யவில்லையே அதுபோன்று குர்பானி என்பது ஒரு குடும்பத்தின் சார்பாக ஒரு ஆடு போதுமானது என்று சொன்னார்கள் அதற்காக அதற்கு பிறகு ஆடு அறுக்கவே கூடாது நஃபிலாவோ சதக்காவோ தர்மமாகவோ செய்யக்கூடாது என்று பெருமானாசன் தடை செய்யவில்லை ஆகவே எந்த அளவுக்கு அதிகமாக குர்பானி கொடுக்க முடியுமோ குர்பானி கொடுங்கள் குறிப்பாக குர்பானி இறைச்சியினுடைய நோக்கமே வறியவர்களுக்கும் எளியவர்களுக்கும் சென்று அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அடிப்படையில் சகோதரர்களே இந்த ஆண்டு நம்முடைய இந்தியாவிலே மிக பெரும் வறுமையிலும் மிகப்பெரும் இன்னலிலும் சிக்கலிலும் சிக்கி தவிக்கக்கூடிய அஸ்ஸாம் மக்களுக்காக குர்பானி இறைச்சி போய் சேர்கிறது என்றால் என்றால் அலமதுல்லா அது அல்லா நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் மிகப்பெரிய ஞாபகத்தை என்று கருதி கொள்ள வேண்டும் நம்முடைய குர்பானி இறைச்சி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மிக மிக தேவையுள்ள மக்களுக்கு மிக மிக கஷ்டப்படும் மக்களுக்கு உடலை சுற்றி அவர்கள் உடுத்திய துணியும் உடலுக்குள்ளே உயிரையும் தவிர வேறு எதுவுமே இல்லாத நிலையில் அந்த மக்கள் சொந்த வீட்டை துறந்து சொந்த வீட்டை விட்டு துரத்தப்பட்டு நிர்கதியாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இந்த பெருநாளை முன்னிட்டு நம்முடைய இறைச்சிகள் போய் சேரட்டும் என்ற எண்ணத்தில் தான் நாம் அஸ்ஸாம் மக்களுக்காக இந்த வருடம் கூட்டு குர்பானி ஏற்பாடு செய்திருக்கின்றோம் சகோதரே உங்களுடைய வீடுகளிலே ஆடுகள் அறுத்தாலும் மற்ற மற்ற கூட்டு நீ சேர்ந்து குர்பானி கொடுத்தாலும் ஒரு பங்கையாவது உங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரே ஒரு பங்கையாவது இந்த அஸ்ஸாம் மக்களுக்காக கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த குர்பானி கறியை சாப்பிட்டு உங்களுக்கான துவா செய்வதற்காக நீங்கள் முயற்சி செய்யுங்கள் ஏனென்றால் நாம் அங்கே அஸ்ஸாமில் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அங்கேயே மாடு வாங்கி அங்கேயே அறுத்து அங்கேயே கொடுப்பதற்கு அந்த மக்களிடத்தை கேட்கும் பொழுது சுமார் எவ்வளோ மாடு வேணுங்க நாங்கள் எத்தனை நாளைக்கு முன்னாடி புக்கிங்கை நிறுத்திடலான்னு கேட்டால் அந்த மக்களுக்கு வரக்கூடிய பதில் என்னவென்றால் எத்தனை மாடு வந்தாலும் கொண்டு வாங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை எத்தனாயிரம் மாடுனாலும் சொல்லுங்க நாங்கள் வாங்கி இங்கே அறுக்கிறவங்க மாடுகள் கிடைக்கின்றது அப்படிங்கிறாங்க அதனால சகோதரர்களே எவ்வளோ கொடுத்தாலும் அந்த மக்களுக்கு தகும் ஆகவே உங்களுடைய குர்பானி பங்குகளை இந்த பாதிக்கப்பட்ட அஸ்ஸாம் மக்களுக்காக கொடுத்து குர்பானியுடைய நன்மையையும் வறியவர்களுக்கு இறைச்சி வழங்கிய நன்மையையும் நம்முடைய பாதிக்கப்பட்ட சகோதரர்களுக்கு நம்மால் முடிந்த சின்ன உதவியை செய்தோம் என்ற குளோபல் புதர்குடி என்று சொல்லக்கூடிய உலகளாவிய சகோதரத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய நன்மையும் இப்படி உள்ளடக்கிய பல்வேறு விதமான நன்மைகளை அல்லாவிடத்தை பெறுவதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் அருமை சகோதரர்களே ஆடுகளை பொறுத்த பொறுத்தவரையிலே நாம் வாங்கி நாம் வளர்த்து நாம் அறுக்க வேண்டும் என்று நியத்து வையுங்கள் இதற்கு மேலும் குர்பானி சம்பந்தப்பட்ட இன்னும் தெளிவான சட்டங்களையும் ஃபசாயிலும் சிறப்புகளையும் இன்ஷா அல்லா அடுத்த வாரம் சொல்கின்றேன் ரபுல் ஆலமீன் இந்த வரக்கூடிய துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களிலே அதிகம் அதிகமாக அமல்ச்சியோட தோஃபிக் தந்தருள்வானாக அல்லா ரபுல் ஆலமின் அதன் மூலமாக எப்படிப்பட்ட திருப்தியை நமக்கு தர வேண்டும் என்று விரும்புகின்றானோ எப்படி நம்முடைய எப்படிப்பட்ட நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றானோ அப்படி நம்முடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அவனுடைய முழுமையான திருப்தியை பெறக்கூடிய மக்களாக அல்லா நம்மை ஆக்கியல்வான் தருவானாக வாஹிரதாவான் அலமதுல்லாஹ் ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி தாலா வரகாத்துஹூ